<laughs> இன்பம் அந்த யாவையுமாம் அல்லையுமாம்னா யாவையுமாம் என்று இருக்கிறான் என்ன எல்லாமாக இருக்கிறான் எப்போ நாமெல்லாம் இயங்குகின்ற பொழுது நாமெல்லாம் நம்ம ஒரு ஓய்வெடுப்பதற்காக தன்பால் ஒருத்தல ஒடுக்கி கொண்ட பிறகு தான் வேறாக அவன் ஒடுங்கி இருக்க மாட்டான் ஒடுங்கிய விட்டு தலைவனா இருப்பான் இல்லை அப்ப யாவையுமாம் அல்லையுமாம் சோதியனே இருளே இங்க பாருங்க ஜோதியன்கிறார் உடனே என்கிற ஜோதின்னு சொல்லுங்க சரி ஒத்துக்கிறோம் இருளன்னு வேற சொல்றீங்களா என்ன பாருங்க நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கட எங்க நிக்கிறான் பேராது நின்ற பெருங்கருணை பேராரே எந்த நிக்கிறான் நெஞ்சிலே நிக்கிறான் நம்ம நெஞ்சு ஒளியா இருளா இருள் அந்த இருளோடு இருப்பதனால இவனும் அந்த இருள் என்று சொல்றான் அவன் ஒளி ஒளிதான் ஒளிதான் சரிங்களா நீங்க பேட்லைட் கையில இருந்தாலும் கூட நீங்க அதை அடிச்சால வந்து ஒளி வருது இல்லைன்னா நம்ம கிட்ட பெதல் படுக்கையில பக்கத்தில் கிடந்ததுன்னா எல்லாம் இருள் தான் அது இருள் தான் எங்க எங்க வச்ச காணா எங்க வச்ச காணான்னு சுத்த வேண்டியதான் நீங்க அதை எடுத்து அப்படி அடிச்சாதானே சாமி வெளிச்சம் வருது இல்லைன்னா பேட் லைட்டு இருக்குது அது இருளா தானே இருக்குது அப்போ ஆன்மாக்களுக்கு அருள் செய்கின்ற பொழுது ஒளியாய் இல்லாத போது அதுவும் இருளாய் இருக்கு பேட் லைட்டும் இருளா தான் இருக்கு இருக்கா கிடையாது நம்ம எப்படிதானே இருக்குது இருக்குது அதே போல் நீங்கள் வந்து ஆயிரம் வால் பல்பு போட்டிருக்கீங்க எரியும் போது ஆயிரம் வால் தான் இருக்குது ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா என்ன சார் எங்க இருக்குன்னு கதவு போது இல்லவா லைட்டு அதே சேர்ந்து தாங்க அப்போ நமக்கு ஒளி தருகின்ற ஒன்றும் இருளில் வருகின்ற பொழுது ஒளி இல்லாமல் தான் இருக்கிறது அதுபோல அவன் இருள் என்று சொல்லுவதை தவிர வேறொன்னு இல்லை அவன் எல்லாமாய் அல்லவுமாம் சோதியனே துண்ணிருளே இந்த ஆன்மாக்கள் தன்னுடைய முனைப்பினால் காண வேண்டும் என்று சொன்ன தோன்றா பெருமையனி ஏன் பெருமனுக்கும் திருமாலுக்கும் தோன்றல கேட்டா நான் காண்பேன் என்ற ஒரு செருக்கோடு போச்சு ஒரு காலத்தில் என்ன காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலே நீ காட்டினாதானே நான் காண்பேன் இல்லைன்னா எனக்கு என்ன இருக்குன்னு அதே காட்சி கொடுத்துருவோம் அவ்வளோ விஷயம் அவ்வளோதான் அப்போ ஆண்டவன் அரியவனா எளியவனா என்று கேட்டா தன்முனிப்பால் காணனிப்பார்க்கெல்லாம் அரியவன் எஞ்சியோருக்கெல்லாம் எளியவன் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அருமையும் எளிமையும் அருமையில் எளிய அழகே போற்றி பின்னால வரப்போகுது போட்டி திருவல்ல அருமையில் எளிய அழகைய போட்டி நீ உன்னுடைய நிலைமையை போது ரொம்ப அருமைதான் ஆனா ஆன்மாக்கள் உதவும் போது ரொம்ப எளிமையா வந்துடுற அருமையில் எளிய அழகைய போற்றி இந்த பின்னால் வரப்போகுது அதனாலதான் இங்கேயும் சோதியனே துன்னிருளே தோன்ற பெருமையனி ஆதியனி அப்புறம் என்ன அந்தம் நடுவாகி அல்லானி பாருங்க ஆதியுமா இருக்கிறான் அந்தவுமா இருக்கிறான் நடுவுமா இருக்கிறான் அல்லாதவனா இருக்கிறான் நீங்க இதுல கூட படிக்கலாம் திருப்பள்ளி அடிச்சியா முந்திய மூதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அறிகீழர் யாவர் மற்ற அறிவார் நாலு மாதம் வரப்போகுது அல்லவா அது அந்த விடிய காலம் நாலரை மணிக்கும் போது இந்த பூலா பூபாலத்தில் படித்தா தான் அழகாக இருக்கும் <laughs> ரொம்ப அருமை ஆகவே இப்ப ஆதியும் அந்தம் நடுவாகி அல்லானி அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா அவன் தான் ஆதி அந்தம் இல்லாதவன்னு சொல்லிட்டீங்கல்ல ஆதியும் அந்தம் இல்லா அரும்பெரும் ஜோதி இங்க ஆதியும் அந்தம் நடுவாகி அல்லானி இப்படி இந்த முரண்பட்ட இடங்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு நல்ல விள விளங்கணும் கண்ட தெரியா போயிடுது அவ்வளவுதானே எங்கெல்லாம் கொஞ்சம் ஒன்றுக்கொன்று என்ன ஒரு மாறுபாடு போல தெரிகிறது என்று தெரிவது அது எதனால் அப்படி சொல்லப்படுகிறது தெரிஞ்சுட்டு சரியா போகுது அந்த மரங்கள் நல்லா வலிமையா தெரிஞ்சுக்கணும் இப்ப அவர் வந்து ஆதியும் அந்தம் நடுவாகி ஆனா அல்லாதான் எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப அந்தந்த ஆன்மாக்களும் எத்தனை பிறவியில ஒவ்வொன்று கரையேறுதோ சிலது சில பிறவியிலேயே கரையேறிடும் சிலது பல பிறவி எடுத்து கரையேறும் இல்லைங்களா இந்த பிறவி எடுத்து கரையேறும் போது என்ன சொல்லணும்னு கேட்டா பெருமானின தெரிய காலத்தே உள்புகுந்து உளம் மண்ணி கருத்திருத்தி ஊம்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்திமேயானி இந்த பிறவிதோடு என்னை ஆட்பட வைத்து என் பாசத்தை ஈக்கி என்னை வந்து கொண்டு திருவிழா சேர்த்துட்டான் அப்போ எனக்கு அவன் யாருன்னார் நான் அந்த ஆணவத்தோடு கட்டுண்டு கிடந்த அந்த ஆதியும் அவன் தான் நான் நடுவில் இந்த பிறவி எடுத்து சீப்டனே இந்த காலத்திலே அவன் தான் எல்லாம் கடந்து இன்னைக்கு இன்பமா இருக்கிறனே ஆண்டவனோட இந்த முடிவும் வந்தான் இப்ப இந்த ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் ஆதி எது ஆணவத்தோடு இருந்தது நடுவது இந்த மாதிரி பிறவி எடுத்து அந்த போக்குறது முடிவது ஆண்டவனை அடைவது தன்னளவுல ஆதி அந்தம் நடுவு இருக்குது அத்தனைக்கும் யாரு காரணம் ஆண்டவன் இருக்கிறான் எனவே ஆதியும் அந்தமும் நடுவாகி அல்ல நீ அந்த நடுவாகி இருக்கிறான் அல்லானிங்கிறது அவனுக்கு ஒன்னும் ஆதி அந்தம் இல்லை இவனுக்கு இப்ப இங்க நம்ம சொல்றான் பையன் என்னடா ஏ நீ எப்படா படிச்ச நான் எழுபதுல போய் சேர்ந்தப்பா எழுபத்தஞ்சுல கரையர்னு நான் போன போதும் அவர் தான் பிரின்சிபல் நடுத்தர பிஏ முடிச்சுட்டு எம்ஏ வந்த போது அவர் தான் கடைசியா எம்ஏ டிகிரி வாங்கிட்டு வந்த போது கடைசியா அவர் தான் எனவே அந்த பையனை பொறுத்த வரைக்கும் எழுபது டு எழுபத்தஞ்சு இது ஆதி அந்த நடுவா தான் ஆனா அந்த பிரின்சிபால் ஐம்பதுல இருந்து எண்பது வரைக்கும் இருந்திருக்கிறான் அப்போ இவனை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டா ஆதி மந்தம் நடுவும் எழுபது டு எழுபத்தஞ்சு இன்னொருத்தர் கேட்டோம்னா எழுபத்தஞ்சு டு எண்பது இன்னொருத்தர் ஐம்பதுல இருந்து ஐம்பத்தஞ்சு அல்லவா அப்ப அந்தந்த பையனும் தன்னுடைய முதல் நடு இறுதி இவர் சொன்னாலும் கூட அவனுடைய ஆட்சி அவன் நீட்டதில்லை இந்த வெறும் கேவலம் ஒரு முப்பது வருஷம் பிரின்சிபாலுக்கு இந்த மாதிரி இருந்தா ஆமா நீண்ட எல்லாம் இல்லா அரும்பெருஞ்சோதிக்கு இப்ப நாம் பொழுகிற ஆன்மாவுக்கு இப்ப நடுவாகி இருக்கிறான்னு அர்த்தம் ஆதி என்று விட்டுட்டோம் ஏன்னா ஆனமலத்தோடு தரமே இப்ப குழந்திருக்கான் இன்னுமே இறுதியா வரணும் பந்தன்னைக்கு அன்னைக்கு என்ன சொல்லுவோம் ஆதியும் அந்தம் நடுவாகி இப்படி எண்ணிறந்த உயிர்களுக்கு இருக்கிறான் ஆனா அவனுக்கு ஆதி உண்டோ அந்தம் உண்டோ இது ஒன்று கிடையாது அதான் நீ ரொம்ப அருமையா அதெல்லாம் சொல்லியிருக்காரு எங்க இருக்குது விட்டுட்டேன் ஆமா அணி அந்தம் நடுவாகி அல்லானி இல்ல அணி ஆனா இந்த உயிரினுடைய வாழ்க்கை அமைப்பு இருக்குதே இதற்கு அவன் தொடக்க தொடர்ந்து வைத்தவன் அவன் தான் தொடக்க வைத்தவன் தான் இல்லைன்னா இந்த ஆன்மா இந்த மாதிரி கரையிருக்க முடியாது அல்லவா அதான் நம்ம என்ன சொல்றோம் நீங்க சைதானம் படிச்சிருப்பீங்க கேவலம் சகலம் சுத்தம் என்று மூன்று நிலை கேவல நிலையில் இருந்தோம் அடுத்தது சகல நிலையில் இருக்கிறோம் இப்போ இனி சுத்த நிலை போகணும் கேவலம்ங்கிறது கேட்டீங்கன்னா ஆணவம் வேறு இந்த உயிர் வேறு இல்லாது அப்படியே கிடக்கிறது இருக்குது அது கேவல நிலை சகல நிலைங்கிறது அந்த ஆணவத்தை நீக்கிறதுக்கு இந்த மாதிரி பிறவி கொடுத்து கைகாலெல்லாம் கொடுத்து நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சு ஆண்டவனை வணங்கணும் அப்பதான் போகும் என்றெல்லாம் சொல்லி உணர்ந்து இப்ப செய்து கொண்டிருக்கிறமே இது சகல நிலை இது மாதிரி செய்து செய்து செய்து இந்த உயிரானது பக்குவப்பட்டு ஆண்டவன் அடைஞ்சிட்டதுன்னா அதுக்கு என்ன பேரு சுத்த நிலைன்னு பேரு அப்ப கேவலம் சகலம் சுத்தம் இதெல்லாம் ரொம்ப பாருமே விளக்கிறார் காரிட்ட ஆணவ கருவறையில் கட்டுண்டு கண்ணிலா கிழவி போல் கட்டுண்டிருந்த எனை ஒரே இருட்டரை அதுல ஒரு சின்ன குழந்தை அதுக்கும் கண்ணு தெரியாது அந்த குழந்தை மாதிரி கிடந்தேன் எப்போ ஆணவத்தோடு இருந்த போது இப்போ பொய் என்று பேசு மெய் உடல் காட்டி இது பொய் தான் ஆனா அது மெய்ன்னு பேர் இருக்கு உடம்புக்கு <laughs> பக்கா பொய் இது ஆனாலும் என்ன தெரியுமா பக்கா மெய் அதனால இது மெய்யா இருக்குது நல்லா அருமையா பேசு பாழ் உடலை பாடுகின்றது உடலையோடு கட்டி அண்ணன் அப்பா அம்மா எல்லாம் கூட்டு கொடுத்து எல்லாம் செய்து எல்லாம் கொடுத்து இதெல்லாம் போட்டு கசை கசைக்கு பிழிஞ்சு இது மாதிரி எல்லாம் அந்த பிறகு எடுத்த பிறகு எங்க இருக்கேன் சீரிட்ட முத்தி முதலான அன்னையே சித்தாந்த முத்தி முதலே சிறகிரி விளங்கவர் தட்சிணாமூர்த்தியே என்னவா ஆனந்த குருவே கேவலம் சகலம் சுத்தத்தை ரொம்ப அருமையா ஒரே பாட்டில் சொன்னார் திருமூலர் பார்த்தார் இப்படி எல்லாம் சொன்னா சைவதான கிளாஸுக்கு வரமாட்டேங்கிறாங்க இது என்னது கேவலம் சகலம் சுத்தம்ங்கிறாங்க அப்படின்னாரு சரி நாளைக்கு ஒரு வேலை செய்ய முடியாது கூட்டம் பிள்ளைகள் நிறைய வருது நாளைக்கு கிழவிக்கு கல்யாணம் போடுறாங்க அல்ல என்ன எங்க சைவதாந்த சபையில என்னன்னு கேட்ட போர்டில் என்னன்னு கேட்ட நாளைக்கு என்ன தேதி நாளைக்கு என்ன தேதி அஞ்சு பதினொன்று எட்டு மாலை ஆறரை மணிக்கு கிழவிக்கு கல்யாணம் அப்படின்னாரு பார்த்தான் சைவ சித்தாந்த பிறந்த நடந்து சார்னாரு அதான் மேல சைவ சித்தாந்தம் தான் போட்டுக்கிட்டாரு கிழவி கல்யாணம் நீ உங்களோட அதை பார்த்துருந்தா கிழவி கல்யாணத்தை பார்த்துருட்டா யாரு இடதிய பெருவில்லை நம்ம கொண்டு வரும் ஏன்னா கிழவி கல்யாணம்னு அப்படிலாம் சொல்லி நம்ம விளங்கல என்ன பண்றது கிழவிக்கு கல்யாணம் சத்தியம் திருமூல திருமந்திரத்துல என்ன கிழவியினர் ஒரு இருட்டறையான் அவர் சொன்னது அதை வச்சுதான் தாய்மானார் பாடியிருக்கார் பின்னால திருமூலர் முன்னல்லவா அதனால இருட்டறை ஒரு கிழவன் அதுவும் குருடன் கைகாலெல்லாம் இயங்காது என்ன கை அப்படியே அப்படியே இருக்கும் கால் அப்படியே இருக்கும் கண் அப்படியே இருக்கும் தெரியாது காதும் கேட்காது என்ன தாத்தா அப்படின்னா சரி நீங்க இந்த கல்லுகிட்ட போய் என்ன கல்லுன்னு கேட்டா என்ன சொல்லுதா அதே தான் சாரி அப்படி இருக்கு அப்படி இருந்தது ஒரு கிழவி பார்த்தாலாம் இந்த கிழமை மேல காதல் சிவ சிவ எங்க போனாலும் அதானா சார் அப்படின்னு அது சொன்னாதானே விளங்குது சார் அதுக்காக தான் சொல்றோம்னு என்ன பண்ணி தொலைக்கிறது அதனால அது சொன்னாதானே காவன்னா தானே இல்லைன்னா போட்டாதானே கொஞ்சம் அப்படி பின்னால வந்து ஓ சைவ சித்தாந்தத்திலையும் காதல் இருக்காட்டு இருக்கு இருக்குடா இங்கே காதல் விட சாணியாவா இருக்குது இங்கேயும் காதல் அந்த கடையை கல்யாணம் ஏன் சார் இந்த கடவுள் மேலே ஆமையா அதுவும் குருட்டு பை கைகால் தெரியாமல் கிடக்கிறான் ஒரு இருட்டில் கிடக்கிறான் நிறைய என்னமோ தெரியல இந்த கழுவிக்கு அவன் மேலே தான் ஆசை கல்யாணம் இது என்ன பண்ணுறதுன்னு ஆனால் என்ன பண்ணுறது இப்போ இவனை நீங்கள் கிழவங்கிறீங்க என்ன தப்பு கண்ணில் அதுதானே கண்ணில் கைகாலெலாம் இயங்கலை தலையெல்லாம் நரைச்சிருக்குது இதோ பார் என்ன கண்ணை தெரிய விழா வைக்கிறேன் ஐயோ இதோ பார் கைகாலில் எங்க வைக்கிறேன் இதோ பார் பதினாறு வயது கட்டிடங்காலை ஆக்குறேன் பதினாறு வயசு கட்டிடங்காலை ஆச்சு இந்த கிழவியும் பன்னெண்டு வயசு ஆனா பன்னெண்டு வயசு பெண்ணா இருந்தா அப்படி அண்ணனும் நோக்கினார் அவளும் நோக்கினார் அப்படியே மெதுவா அந்த கிழவி வந்தார் இந்த கிழவன் இந்த கிழவன் அல்ல இப்ப அல்லவா இவன் குமரன் ஆயிட்டானே அவனும் அந்த கழுவியில் என்ன மாசரு பொன்னே வளம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனி அப்படின்னு சொல்லி ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு கல்யாணம் பண்ணிட்டுது இல்லைங்களா பண்ண பிறகு அடார் ஆடாதனுடைய அனுபவத்தை பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது சார் அப்படின்னார் எல்லாம் கழிவு கல்யாணம் ஆகி போய்க்கு போங்கன்னு அங்கே எதுவும் சைவ தானம் படிக்கிறதுக்காக யோகியதையா திருவண்ணாமல் நீங்க உங்கள்ல இருந்து வந்தாங்க நாங்கள் சித்தாந்தம் ஏதோ சொல்லி தருவார் என்ன ஒன்று பார்த்து வந்தோம் அது கழிவு கல்யாணத்தையும் குமரி கல்யாணத்தையும் ஆள் நடத்தி விட்டு அக்கிரமன்னுட்டு போட்டாரியா அப்படின்னு இது அந்த வாத்தியார் அதில் உளுந்தது ஏ தம்பி அந்த இடத்துக்கு பெருவருடைய கழிவு கல்யாணம்னு சொன்னேன் இன்னைக்கு சொன்னது என்ன தெரியுமா கேவல சகல சுத்தம் மூணு சொன்னேன்னு சிவ சிவ கேவல சகல சுத்தம் சொன்னீங்களா ஆமா அந்த கிழவனா இருந்தானே கை கால் கண்ணெல்லாம் தெரியாம ஒண்ணுமே தெரியாம கிடந்தானே காது கேட்காம அதுதான் கேவல நிலை இந்த கிழவி கிழவிங்கிறது என்னன்னு கேட்டா கிழவின்னா உரியவள் அர்த்தம் கிழவன்னா உரியவன்கிற பொருள் உண்டு அல்லவா பழமுதிர் சோலை மலை நீ திருமுருக ஆட்டுப்படை கிழவன்னும் பழமுதிர் சோலைக்கு உரியவன் என்ற அர்த்தம் இந்த கிழவி கிழவி யார் தெரியுமா பெருமானுடைய அருட்சக்தி இந்த அருட்சக்தி என்ன பண்ணுச்சு பாவம் வயசாய் கிடக்கிறானே ஒண்ணு கண்ணுக்காக தெரியலையே இவனுக்கு ஏதாவது வெளியில் எங்கேயாவது போனானாலும் ஐயாருன்றதுல சோத்து சோறு கேட்பான் காது தெரிஞ்சாலாவது யாராவது வழியை வந்து கொடுக்கும் போது யார் இங்கே இருக்கிறது பத்து நாள் ஆச்சு சாப்பிட்டு அப்படின்னா சரி சரி இந்தா இட்லி போட்டோம் அப்படியே மெதுவாக சாப்பிட்டு கையில் வச்சு கொடுப்பான் காது கேட்டான் காதும் கேட்காது சரி அப்படியே இட்லி பட்டம் கொடுத்து வந்து இதை கையில் வச்சு திணிச்சாலும் கையும் மடம் எப்படி இருக்கு வாயில் வைக்கும் இப்படி கிடந்த அந்த காரிட்ட ஆனவ கருவாறு இதுக்கு என்ன விளக்கம் சீக்கிரம் இந்த குரு கிழவனுக்கு என்ன விளக்கம்னு கேட்டா கிழவன் சொன்னது திருமூலர் அது அப்படியே தாய்மானார் பதினான்குல காரிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குடவியைப் போல் கட்டுண்டிருந்தயனை அப்படி இருந்த கேவல் நிலையிலிருந்து என்ன பண்ணுது இந்த பொய் என்று மெய் என்று பேசு பொய் உடலை கொடுத்து இப்படி எல்லாம் சகல நிலைமையில ஒன்னாந்து மெதுவா மெதுவா போட்டு போட்டு போட்டு பிறந்து எல்லா பிறப்பும் பிறந்து அழைத்தேன் எம்பெருமான் என்ற உணர்வு வந்து இது வேண்டாம் என்ற வெறுப்பு வந்து பெருமான் மீது அன்பு வருகின்ற வரையிலும் இதை கொடுத்தார் இது சகல நிலை அந்த அன்பு வந்த பிறகு மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா என்று வந்தபோது பெருமான் மீது இருந்தார் அப்படி பெருமானை அடைஞ்சவன் அதுக்கு என்ன பேரு சுத்த நிலை அப்போ கேவல நிலை சகல சுத்த நிலை அதான் அந்த கிழவன் மீது யாருக்கு அன்பு வந்தது பெருமானுடைய இருக்கிற கிழவிக்கு அன்பு வந்தது உடம்ப கொடுத்தது அவர் நடக்க முடியாத இயக்கத்தை கொடுத்தது நல்ல இளம் வயதை கொடுத்தது என அனுபவிக்க முடியாத அந்த அமைப்பை இளம் வயதை கொடுத்தது இப்படி எல்லாம் கொடுத்து ஆக்கினது சகல நிலை பிறகு தான் போய் கல்யாணம் செய்து கொண்டது என்பது என்னன்னு கேட்டா முத்தி நிலை முத்தி நிலை முத்தி நிலை நம்ம நான் சொல்ற மாதிரி நீ வேற இருக்க நான் வேற இருக்க கேவல நிலையிலும் சகல நிலையிலும் ஆண்டவன் வேற ஆன்மா வேறையா இருக்குது ஆனா முத்தி நிலையில என்ன இருக்கு சுத்த நிலையில இருக்கு என்ன நீ வேற இருக்க நான் வேற இருக்க ரெண்டு பேரும் முருகா நீ தனியா இருந்து அருணகிரி ஆகிய நான் தனியா இருந்து என்னடா படப்பட போறோம் சேர்ந்தா அல்லவா இன்பம் ஒரு கை என்ன பண்ணும் ரெண்டு கை தட்டினாதான்டா ஓசை அதனால நீ வேற நாதி இருக்க நான் வேற நாதிருக்க நேராக வாழ்வதற்கு அருள் கூறாய் நேராகன்னு அப்படி ஒத்து இருக்கணும் அதான் முத்தி நிலை அப்ப நீ வேறு நான் வேறா இருப்பதெல்லாம் கேவல நிலையிலும் சகல நிலையிலும் ஆனால் நேராக வாழுகின்ற நிலை சுத்த நிலை அல்லவா ஆகவே அந்த அந்த அருள் சக்தி ஆகிய அந்த அன்னை இந்த கிழவனை இப்படியெல்லாம் ஆக்கி தகுதியாக ஆக்கி கொடுத்ததுனர் அந்த பாடுபடலை கொண்டு இந்த குருட்டினை நீக்கி இவர் சொல்றார் திருமலர் குருட்டினை நீக்கி அந்த குருட்டு தன்மையை நீக்கி குணம்பல கூட்டி என்ன குணம்பல கூட்டினர் சரிங்களா அந்த ஆன்மாவுக்கு நல்ல இளமைத்தன்மை நல்ல கரணிங் சரிங்களா அருமையா ஒரே கண்ணும் கிடையாது இருக்க முடியானது இல்லைங்களா அப்புறம் அதுக்குரிய அமைப்பு உடவு கட்டு எல்லாம் கொடுத்தது சரிங்களா அந்த அதுக்கு குணம் பல கூட்டி என்ன பண்ண இந்த கிழவி அவனை மணந்தாளி என்றார் அப்போ என்ன அர்த்தம் சுத்தநிலை கொண்டு சென்றாள் என்று கிழவி கல்யாணமாக ஆக்கி சொன்னார் திருமூலர் அதனாலதான் தாய்மானார் கூட சீரிட்ட சீரிட்ட உலகன்னை வடிவான எந்தையே உலகு அன்னை வடிவான எந்தையே பெருமானுடைய அருட்சக்தி தான் இந்த ஆன்மாவை கரையேற்றுகிறது சித்தாந்தம் அதான் அன்னையாம் சித்தாந்தம் இப்பொழுது இந்த கேவல சகல சுத்தத்துக்கு அவ்வளவு சொன்னேன் சரி ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானி ஈர்த்து அருமையான சொல் இழுத்துன்னு ஒரு சொல் இருக்குது ஈர்த்துன்னு ஒரு சொல் இருக்குது அது ரெண்டுக்கு என்ன வேற்றுமை தமிழ் இருக்கே என்னமோ நாம இந்த தமிழ் மொழி பிற பிற இடங்கள்ல இருந்ததுன்னா அந்த இது என்ன தெளிவு பாராட்டுவான் இந்த வடவேங்கன தெலுங்கு மொழி இதுக்குள்ளப்பட்டதுனால நமக்கு தமிழன் உணரல உணரல அவ்வளோ அழகான தமிழ் அல்லவா நமக்கு நம்ம தமிழ்பட்டுனாலும் சொல்லல மண்ணிடைச்சில இலக்கண வரம்பிலா மொழி போல் என்னிடப்பட கடந்ததால் என்னவும் படுமோ திருவிழாப்பான ஆசிரியர் ஐயா எங்க தமிழ் என்ன மண்ணிடைச்சில இலக்கண வரம்பிலா மொழி போல் என்னது எத்தனையோ மொழி இருக்குது இலக்கணம் இல்லை ஒன்றும் கிடையாது இப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு இருக்கிற இதெல்லாம் இருக்கிற மாதிரி இல்லாத அதில் எங்கள் மொழியை சேர்க்கறது அதுக்கெல்லாம் மேலியா என்று யார் சொன்ன பதினொன்றாண்டு டிஎம்கே சொன்னதில்லை டிகா சொன்னதில்லை ஆமா இதுகளால தான் தமிழை வந்ததுன்னு அர்த்தம் இல்லை அருமையா பதினொன்றாம் ரொம்ப அருமையா தொழிலாளர்பான ஆசை சொன்னார் இல்ல தொண்டர் நாதனை தூது இடைவிடுத்ததும் முதலை உண்டா பாலனை அடைத்ததும் எலும்பு பெண்ணுருவா கண்ணதும் கண்ணி தண்டமிழ் சோலோ மறுபுல சொற்கோலோ சாற்றி ஐயா இந்த மாதிரி செயற்கரிய செயலாம் செய்தது எங்க தமிழா அல்லது வேற முடியா இருந்தா சொல்லவன் சொன்னா இப்ப சொல்லணும் நான் என்றேன் அப்படின்னு இப்படிலாம் பேசிட்டு திருவிழா இருப்பானோ தமிழ் தமிழ் பெருமையெல்லாம் எல்லாம் சொல்றோம் நல்லவா அது போல இழுத்துன்னு ஒரு சொல் இருக்குது ஈர்த்துன்னு ஒரு சொல் இருக்குது இந்த இழுத்துங்கிறதுக்கு ஈர்த்துங்கிறதுக்கு என்ன பொள்ளாச்சி மாளிகை ரொம்ப ஓந்தார் இது மாதிரிலாம் இப்போ எங்களுக்கு தெரியாது அப்படின்னு இந்த இடத்துல மட்டும் தன்னை மறந்து சொல்லிட்டார் மேடையிலேயே இழுத்து இழுத்துன்னு உடம்ப பிடிச்சி இழுக்கிறது ஈர்த்துன்னு உடம்ப வைத்து உள்ளத்தை இழுக்கு உள்ளத்தை அப்ப இந்த அருவமாக இருக்கிற நிலை ஈர்த்தல் உருவமாக காண்பது இழுத்தல் பாஞ்சாலைய கொண்டாந்து இதில் கொண்டாந்து கட்டி எழுதிட்டு வந்தான் துச்சாதனன் அப்படின்னு சொன்னா அது இழுத்து ஆமா சபையில கொண்டாந்து இழுத்து தூளி விடுஞ்சான் ஆனா குருந்த மரத்தில் இருக்கிற ஒரு குருநாதன் குதிரை வாங்க போன ஒரு மந்து மாண்புமிகு அமைச்சரை இருந்தது இழுத்ததல்ல ஈர்த்து ஈர்த்து அப்படிங்களா அப்போ குருந்த மரத்தில் இருந்த செய்யா செய்த ஆளு ஈர்த்தது அவன் அரச வேலை ஒரு பெண்ணை பிடிச்சி இழுத்துட்டு வந்தது இழுத்தது தான் அங்கே ஈர்த்ததல்ல அதனால ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானி உண்மையிலேயே குதிரை வாங்கத்தான் வந்தார் உண்மையா அதை நான் அரசன் பண்ணத்தெல்லாம் மென்னு வேற மாதிரி செலவு பண்றதுக்கு வரல அந்த ஆன்மா உண்மையை எடுத்துட்டு போய் எடுத்துட்டு வந்துதான் இருந்தது திருப்பெருந்துரை வந்த போதும் அது வரைக்கும் தான் திருப்பெருந்துரையில நின்ன போதும் அதுதான் இந்த குருநாதனை அப்படி பார்த்த மாத்திரத்துலதான் தான் ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானி என்றாயிற்று அப்போ தன் உள்ளத்தை அப்படியே எடுத்துட்டார் அதுக்கப்புறம் அவ்வளவுதான் தான் யார் தான் அமைச்சரது குதிரை வாங்கத்தான் பணம் வந்தது போச்சு வருது திணிது இல்லை என்ன பண்ணார் ஒப்படைச்சுட்டாரான் அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடைமையும் எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ அன்னைக்கே குருந்த மரத்தில் உன்னை பார்த்த உடனேயே நான் மணிவாசகன் மாண்புமிகு அமைச்சன் கையில பொருள் கொண்டாந்தேன் அரபிய நாட்டு குதிரை தான் வாங்குறதா வந்து போனோம் எல்லாம் எல்லாம் போயிட்டு சொல்ல அப்படி ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானி கூர்த்தமைஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தில் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே அப்பா கூர்த்தமிஞானத்தால் கொண்டுணர்வார் நீங்க நம்ம மாதிரி இருக்கிற உடையவர்களுக்கு மட்டும் ஆண்டவன் வந்து அரிதற்கரியவனா இல்ல ஞானிகள் கூட அரிதற்கரியவனாயிருக்கிறான் இங்கதான் ரொம்ப கவனமா கேட்கணும் அப்ப ஞானிகளுக்கு நமக்கு வேற்றுமை இல்லைங்களா ஐயா அப்ப ஞானிகள் நம்ம மாதிரி தானே அப்படின்னு நினைப்பீங்க இங்கதான் சித்தாந்த சாத்திரம் உதவுது நீங்க எங்க இடர்பாடு நேருகிறதோ அங்கே தத்துவம் நமக்கு உதவுகிறது இல்லைன்னு ஒண்ணும் தெரியாது ஒண்ணும் தெரியாது இப்ப நாம வந்து நோக்கரிய நோக்கா இருக்கிறான் நம்மால நுணுக்கமா என்ன முடியாத அறிவா இருக்கிறான் சத்தியம் அது ஏன் நமக்கு அவ்வளவுதான் மூளை ஒத்துக்கிறோம் கூர்த்த மெஞ்ஞானத்தால் கூறிய நல்ல சிறந்த மெஞ்ஞான உடையவர்களாக கொண்டு உணர்வார் தம் மனசுலயே நினைக்கிறாங்களே பெருமானை உள்ளத்தில் வச்சுக்கிறாங்களே இப்படி எல்லாம் கொண்டு உணர்வார் அவர்கள் தம் கருத்திற்கு கூட நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே சத்தியமா விளங்காது எப்படி விளங்க ஐயா நமக்கு அறியவனா இருக்காங்கிறத ஒத்துக்கிறோம் பெரிய ஞானிகளுக்கும் ஆண்டவன் அறியவனா இருக்கிறான்னு அது எப்படி முடியுங்க உண்மையில சொல்ல நாங்கெல்லாம் உண்மையை அந்த பகுதியெல்லாம் படிக்கும்போது விலங்குல தான் சித்தாந்த சாத்திரத்தான் தெளிவு பண்ணிச்சு திருக்கல் அதுதான் அந்த மாதிரி திருக்கல் திருக்கல்ட்டுப்படியார் சொன்ன மாதிரி சிவியான பதம் கூட சொல்ல அந்த இடத்துல அதனாலதான் எல்லா சாத்திரமும் படிக்கணுங்கிறது பதினான்கும் படிக்கணும் படிச்சாதான் நமக்கு ஒன்று கொண்டு ஒன்று கொண்டு தெரியும் ஒரு அருமையான பாட்டு தெருக்கல் துப்படியார் அது இந்த சித்தாந்த பாடம் வச்சிருக்காங்கல்ல வச்சிருக்காங்க அல்லவா பதினாலும் படிக்கணும் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நுணுக்கம் அதில் வரும்போது தான் ரொம்ப லேசாக சொல்லிட்டார் லேசாக சொல்லிட்டார் பாருங்க இவ்வளவு கஷ்டமா இருக்குல்லப்ப ஞானிகளுக்கும் கடினமா இருக்கிறார் அவங்களும் நோக்கரிய நோக்கம்னா என்ன சார் அப்பா ஆண்டவன் என்ன இப்ப யாருக்குமே வழங்க மாட்டானா அஞ்ஞானிக்கு அப்படித்தானே மெஞ்ஞானிக்கு அப்படித்தானே என்ன சாமி அப்படி இருக்கிற ஆணவன் நமக்கு தான் என்ன தேவை வாங்க சார் அப்படின்னு கூட போடுவானு ஆமா ஆமா ஞானி ஞானியே வழங்க முடியாது அப்படின்னு சொன்ன சார் பிஹெச்டி படிச்ச டாக்டரேட்டு இதை தொட முடியாதுன்னா ஐயா நான் எஸ்எல்சி ப்ளஸ் டூ வாங்கடா போலான்ட்டு பண்ணுறேன் நீங்கள் தான் டாக்டரேட்டுக்கே விளங்காதுன்ட்டீங்களே அப்போ டாக்டருக்கே விளங்காத போது நாங்கள் எப்படி இருக்கு நாங்களாம் வெறும் ப்ளஸ் டூ சாமி சரிங்களா கிடக்கு எந்த இங்கே வந்ததே தப்புட அது மாதிரி கூர்த்தமிஞானத்தால் கொண்டுள்ளவார் தங்கருத்தில் நோக்கறிய நோக்கு அவனால அறிய முடியாத நுண்ணுணர்வா இருக்கிறான்னு சொன்னா நமக்கு இருக்கிறாங்கிறது என்ன அர்த்தம் ரொம்ப அருமை அருமையா விளக்குனர் அந்த ஆசிரியர்லாம் இப்ப இருந்தா திருவடியை பிடிச்சு அப்படியே வணங்கி அப்பா இப்படி அந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுத்தாருப்பா அது நான் கண்ட இன்பம் பெருகை வையம்னு நீங்க நூலாக எழுதினீங்களே சித்தாந்த சாத்திரமா எங்களுக்கு கொடுத்துட்டு போனீங்களே இடோடி உங்க திருவடி வாழ்க என்று சொல்லணும் அப்படி வாழ்த்தியில் படிக்கணும் அல்லவா சொன்ன ஏப்பா நீ ஆடி அமாவாசைக்கெல்லாம் கடலுக்கு போயிருக்கியா அப்படின்னா நான் போயிருக்கேனுங்க ராமேஸ்வரமே போய் குளிச்சுட்டு வந்திருக்கிறேன் எத்தனை தரம் அஞ்சாவது தரம் போயிருக்கேன் அங்கதான் மட்டும் குளிச்சார் ஏன் நான் திருச்செந்தூர் இப்ப வந்து இதுக்கு போனாங்களே கந்த சஷ்டிக்கு அந்த சம்மார தண்ணிக்கு அங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா சூரன் சம்மாரானவன்னு தீட்டுன்னு கடல்ல குளிப்பாங்க இங்க தூத்துக்குடியில பழகம் இது நம்ம திருச்செந்தூர்ல ஏன்னா எவன் செத்துட்டான் சூரபதம ஒருத்தனுக்கு நாலு பேர் செத்தா நம்ம பாட்டு குளிக்காம போறதாவது அப்ப நம்ம வீடு வேற அல்லவா இறைவன் செய்த செயல் வேற இல்லைன்னு நான் கூட தரம் குளிக்காம தான் அப்புறம் பார்த்தேன் சரி எங்கள் பக்கம் கிடையாதுப்பா குளிக்கிறது இல்லை சூரசம்மார்த்தன்னைக்கு ஏன்னா கடல் கரை ஓரத்தில் நடக்குது சும்மா அது ஓட ஓடியார நம்ம பிரமான மணலில் ஓடுறது கஷ்டம் போட்டு ஒரு நல்லா சரியாக நாலு மணிக்கு தொடங்கினாங்கன்னா ஆறு மணிக்கு சுரசமாக முடியுது ஆறு ஆறு பகுதியில் கடல் இருக்குல்ல அது இது பொத்து பொத்துன்னு குளிச்சுட்டு வரும் ஏயா குளிக்கிறீங்கன்னு கேட்டால் நீங்கள் ஒன்று நீங்கள் குளிக்கிறியா சூரியவர்மன் செத்து போகல நாலு பேர் போட்டால் நீங்கள் குளிக்காமல் போகிறதாவது அப்படின்னு அவ்வளவு பின்னி பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரியுது அல்லவா அதுல வேற எங்கேயுமே அந்த மாதிரி கிடையாது குளிச்சுட்டு வராங்க அதெல்லாம் நான் திருச்செந்தூர்லையும் குளிச்சிருக்கிறேன் கன்னியாகுமரிலையும் குளிச்சிருக்கணுங்க எங்க எங்க பூம்புகாரில் போய் அங்கேயும் குளிச்சிருக்கணுங்க அதெல்லாம் குளிச்சிருக்கேன் அப்போ உங்களுக்கு கடல் வந்து அருமையா தெரியுது என்ன ஆமா நான் பலதான் குளிச்சிருக்கேன் அப்படியானால் அந்த கடலினுடைய நீளம் அகலம் அல்லவா அது என்னென்ன தோன்றுகின்றன எவப்பொழுது தோன்றுகின்றன என்பது எல்லாம் அத்தாரிட்டியினர் என்ன நீங்க என்ன சார் நான் அம்மாவாசை போய் குளிச்சுட்டு வந்த அதுல எங்க சோப்பு இப்பெல்லாம் போட்டு குளிக்கிற பழக்கம் இல்லை அப்படியே துண்டு இடுப்புல கட்ட வேண்டியதுங்க குளிக்க வேண்டியதுங்க அப்படி ஏன்னா அதுக்கு மேலேயும் அந்த உப்பை தாங்க முடியாது உடனே தலை தோட்டி வேண்டியதுங்க அது ஏதோ குளிச்சிருக்கேன்னு சொன்னதுங்க அவ்வளவுதானுங்க நீங்க அகலம் ஆழம் நீளம் அகலம் எல்லாம் நீங்க சர்வே பண்ணி அங்க எப்படி பவளம் தோண்டுகிறது எங்கே முத்துக்கள் தோண்டுகிறது எங்கே மாணிக்கம் தோண்டுகிறது என்று எல்லாம் கேட்டீங்கன்னா சிவ சிவ கடலில் முதலை இல்லாமல் வேறு என்ன பொருள்கள் இருக்கின்றன ஆமை அது இந்த ரெண்டும் இல்லாத வேறு என்ன உயிரினங்கள் இருக்கின்றன கேட்டா அவ்வளவு அத்தாரிட்டியா ஒண்ணுமே கிடையாதுன்னு அப்போ கடல்ல குளிச்சவங்க எல்லாம் கடலினுடைய நீலாகலமோ அதுல தோன்றுகின்ற பொருளோ தெரியாதல்லப்பா தெரியாது ஆனா கடல்ல குளிக்காம இருந்துட்டாங்களோ குளிச்சாங்க அது போலத்தான் ஞானியர்கள் ஆண்டவனை தன் அனுபவத்துல கண்டிருப்பாங்க ஆனா அந்த அனுபவம் தான் அனுபவம் இல்ல ஆண்டவன் எங்கேயோ இருக்கிறான் அவனுடைய அனுபவம் அருமையான ஓமை இல்ல யார் சொல்ல முடியும் உண்மையா இந்த கருத்துக்கு அந்த திருக்கல்ட்டுப்படியார் தவிர விளக்கம் தருவது நாதி கிடையாது நாதி கிடையாது யார் இருக்கா கடல் அழைத்தே குளித்திடினும் கடல்ல போய் நல்லா அருமையா குளிச்சிருந்தாலும் கூட அந்த கடல் அளக்க வாராது போல கடலை முழுமையை அளந்து விட முடியாது போல அறுத்தி செய்த அன்பரை வந்து ஆண்டதும் அவர்தம் கருத்துக்கு சேயனாய் காண் அந்த ஞானிகளை ஆட்கொண்டது உண்மை ஞானிகளும் ஆட்கொள்ளப்பட்டது உண்மை ஆனா அவங்க அனுபவம் தான் இந்த ஆண்டவன் அனுபவம் இல்லை ஆண்டவன் அனுபவம் எவ்வளவோ பறந்து விரும்பி இருக்கு இவங்க அதுல போய் குளிச்சுட்டு இவங்க கூர்த்தமிஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தில் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணு எப்படி திருமுறைகளுக்கு சித்தாந்தம் விளக்கம் தெரிஞ்சுறீங்களா பல இடங்கள் அது மாதிரி கண்டிதத்துக்கெல்லாம் அப்படி விளக்கம் தரும் அப்பதான் தெரியும் அந்த ஆசிரியருடைய பெருமை இந்த அடி அணைக்கும் போதெல்லாம் தெருக்கெழுத்து படி அரணைக்காம இப்படி சொன்னீங்களே இல்லைன்னா நாங்கள் எப்படி வழங்க வைப்போம் தவிப்பமே அப்படிப்பட்ட ஞானியர்களும் கூட தம்முடைய அனுபவம் தான் கண்டார்களே தவிர அந்த அனுபவம் தான் ஆண்டவனுடைய அனுபவம் இல்லை ஆண்ட அனுபவம் கடல் போல பறந்தது இவங்க நம்ம போய் குளிக்கிறது மாதிரி இவங்க போய் குளிச்சிருக்கலாம் குளிச்சது உண்மை அந்த அளவில் அவங்க பயன்பெற்றது உண்மை ஆனால் அவ்வளவுதான் இல்லாமல் அப்போ திருஞான சம்பந்தர் போன்றவர்கள் திருநாவுக்கரசர் போன்றவர்கள் பெற்ற அனுபவங்கள் உண்மை ஆனால் அவரவர்களுக்கு தந்த அனுபவம் தான் அனுபவம் என்பதல்ல இன்னும் எங்கேயோ இருக்குது அப்ப ஞானிகளுக்கும் கூட முழுமையாக எண்ண முடியாத அல்ல ஞானமாய்